Mirapo Umirako Analu Vayuhu Nalalu Vayuhu Kammano Kammano Buddhireva Cha Buddhireva Cha Ahankara Ahankara Iti Yamme Iti Yamme Inna Prakritir Inna Prakritir Ashtadha Ashtadha अपरेयम् इतस्त्वन्यम् इतस्त्वन्यम् अपरेयम् अपरेयम् इतस्त्वन्याम् इतस्त्वन्याम् प्रकृतिं विद्धि प्रकृतिं विद्धि मे परां मे परां जीवभूतां जीवभूतां महत् ஜகத்து அப்படி பூமிகி ஆப்பக அனலக வாயு கம் அப்படி பஞ்சபூத்தங்கள் ஸ்தூல பஞ்சபூத்தங்கள் அப்புறம் சூக்ம பஞ்சபூத்தங்களோட இருந்த கட்டமைப்புகளை பற்றி தொடர்ந்தார் மனக புத்தி அகங்காரக ஏவச்ச இவைகள் எல்லாம் மனசு புத்தி அகங்காரங்கள் என்ற சூக்ம சரீர கட்டமைப்புகள் இது இயம் பிரகிருத்திகி அஷ்டதா பிண்டா இப்படி இந்த பிரகிருத்தியானது எட்டாக பிரிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பிரகிருத்திங்கிறத அடுத்த வரியில முதல் ரெண்டு வார்த்தைகள் சொல்றாங்க அப்பரா எம் இது வந்து அப்பரா பிரகிருதி அப்படின்னா தாழ்ந்த கட்டமைப்பு எம்பாடிமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு விஷயம் தாழ்ந்த விஷயம் தாழ்ந்தன்னா தரத்தில் தரணுன்னு இல்லை பிரைமரி ஸ்டேஜ் ஆ என்ன சொல்லி ப்ரைமரி ஸ்டேஜ் ஆமாம் ஆ பிரைமரி ஸ்டேஜ் முதல் நிலை முதல் நிலை முதல் நிலைன்னு எங்கே இருந்ததுன்னா சிருஷ்டி க சிருஷ்டி கிரமத்தில் பார்த்துடக்கூடாது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுற கிரமத்தில் பார்க்கணும் நமக்கு எடுத்த உடனே எது வெளியில தெரியுது இந்த மண் தண்ணீர் நெருப்பு காற்று அப்புறம் இன்னும் கொஞ்சம் அறிவு இருந்தால் ஆகாஷம் இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது இந்த மாதிரி ஸ்தூல விஷயங்கள் immediate recognition. Through sense organs, புலன்களின் மூலமாக முதன்மையாக எடுத்தவுடனே அறியப்படக்கூடியவர்கள் பேசிக் ஆமாம் பேசிக் டச் இந்த ஐந்து புலன்களுக்கு ஐந்து புலன்கள் என்ன கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இந்த புலன்கள்னு சொல்லும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தில் புலன்கள்னு சொல்லும் பொழுது எல்லாருமே வந்து இந்த கண்ணு அது இந்த மாதிரி உறுப்புகளை நினைச்சுப்பாங்க புலன்கள்னா உறுப்புகள் கிடையாது இந்த உறுப்புகள் வந்து என்னன்னா அது வந்து மாமிசம் அது உடல் கணக்கில் வந்துடுது ஸ்தூல சரீர கணக்கில் அது போயிடுது இப்போ இங்கே சாஸ்திரத்தில் பேசும்போது கண் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐபால சொல்லலை இந்த கண்ணில் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி திறமை இருக்கிறது அந்த திறமைக்கு பெயர் கண் புலன்களை பற்றி பேசும்போது உறுப்புகளை பற்றி பேசும்போது அது மெடிக்கல் காலேஜினுடைய விஷயம் மெடிக்கல் காலேஜில் உறுப்பை பற்றி பேசுறதுக்கும் கண்ணுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க அங்கே என்ன அர்த்தம்னா இந்த க உருண்டை மாமிச பிண்டம் இந்த தசையாலான இந்த உடல் உறுப்பு அதை மீன் பண்ணுது அதை பொருள் பண்ணுது ஆனால் சாஸ்திரத்தில் புலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாமிச கட்டமைப்புக்கு பின்னால் ஒரு திறமை இருக்கிறது அந்த கட்டமைப்பு வருவதற்கான திறமை அந்த கட்டமைப்பை இயக்கும் திறமை இந்த திறமைக்கு பெயர் கணிப்பு இப்படிதான் ஒரு ஒரு புலன் அதுக்கு புலன் அப்படின்னா புலப்படுத்துவதால் புலன் கேள்வி வார்த்தையெல்லாம் எவ்வளோ ஒரு நுட்ப நுட்பமான ஒரு கட்டமைப்பு அது என்னென்ன புலப்படுத்துகிறது அப்படின்னா ஒரு உண்மையை தெரிவிக்கிறது அறிவிக்கிறது உனக்கு காட்டி கொடுக்கிறது அதனால் அதுக்கு புலப்படுத்துவதால் அது பேர் புலன் இப்படி ஐந்து புலன்கள் ஐந்து உண்மைகளை நமக்கு காட்டி கொடுக்கின்றன இந்த கண்ங்கிற கட்டமைப்பு என்ன பண்ணுறதுன்னா கட்டமைப்புன்னு சொல்லும்போது அந்த கெப்பாசிட்டி வெளியில் இருக்கும் நிறங்களை காட்டி கொடுக்கிறது காதுங்கிறது சப்தங்களை காட்டி கொடுக்கிறது மூக்குங்கிறது சுவாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு கூடாது அந்த இடத்துல வந்து மாமிச பிண்டம் அது சுவாசிக்கிறது மூக்குங்கிறது என்னன்னா சுவையை காட்டி சாரி மனத்தை வாசனையை காட்டி கொடுக்கிறது இருக்கு நாக்குங்கிறது மெல்லுகிறது சாப்பாடை புரட்டுகிறது பேசுகிறதுன்னு சொல்லிடக்கூடாது அது வந்து மாமிச பிண்டம் இந்த இடத்துல நாக்குங்கிறது சுவையை காட்டி கொடுக்கிறது காட்டி கொடுப்பது நம்ம உண்மையை புலப்படுத்தும் கட்டமைப்பு பத்தி மட்டும்தான் பேசுறோம் இந்த இடத்துல நாக்குலாம் ரெண்டு வேலையும் செய்யுது பேசுது அப்புறம் என்னென்னா சுவையும் கண்டுபிடிக்குது அப்புறம் சாப்பிட்ற வேலை வேறு செய்யுது இந்த மூட்டில் நாக்குன்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்கிறோம்னு புலன்னு வரும்போது புலப்படுத்துகிறதான்னு பார்க்கணும் புலப்படுத்துதா எனக்கு ஒரு உண்மையை தெரிவிக்கிறது இது இந்த மூணுல அப்படின்னு பார்த்தா சுவையை அறியும்போது அது சுவையை எனக்கு காட்டி கொடுக்கிறது அப்படி ஓகே அப்படி இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் சூக்மமானது எது இந்த புலன்களால் வர்ற அறிவுங்கிறது அப்படி இந்த புலன்களால் அறியப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்கு அதை தான் இந்த முதல் பஞ்சபூத்தங்கள் ஸ்தூலத்தில் அப்புறம் சூக்ம விஷயங்கள் மனசு புத்தி அகங்காரகா இதெல்லாம் உயிர்களுக்கு இருக்கிறது இதை வந்து நம்ம லேபரேட்டரி இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் சயின்ஸினுடைய லேபரேட்டரி அது தமிழ் என்ன ஒரு சொல்லியிருக்கோம் புற அறிவியலினுடைய ஆராய்ச்சி கூடத்தில் வச்சு நிரூபிக்க முடியாது இப்போ சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எத்தனை எம்எல் எடுத்திருக்கேன் அப்படின்னு மெஷர் பண்ண முடியாது இவருக்கு மனசு எவ்வளோ இருக்குன்னு டியூப்ல போட்டு மெஷர் பண்ண முடியாது தராசில் போட்டு மெஷர் பண்ண முடியாது இதெல்லாம் நேரடியாக மனதால் புத்தியால் அறியப்படும் விஷயங்கள் புலன்களின் துணை இல்லாமல் புலன்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கு இப்போ உதாரணமாக ஒருத்தனுக்கு மனசு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை இப்போ அவன் குழப்பத்தில் இருக்கான் அவன் கோபத்தில் இருக்கான் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன் மனதினால் தான் அறியேன் இதை வந்து தராசில் போட்டு வேற எதுனாலே அறிய முடியாது ஆனாலும் கண்ணினுடைய துணையால் தான் முதல்ல அவரோட ஃபேஸை ரீட் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது மூஞ்சியில் எல்லு முழு வெடிக்குது பார்த்தா படப்படப்பாக இருக்கிறாரு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கிறாரு சத்தம் கேட்குது காதனால் கேட்குறாரு ஸோ இந்த புலன்களால் கிடைச்ச டேட்டாவை வச்சுக்கிட்டு புலன்களுக்கு அகப்படாத வேறு ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் பார்க்கிறேன் அது எது மூலமாக நேரடியாக மனதால் அறியப்படுகிறது அறிவால் சூக்ஷ்ம சரீரத்தால் அறியப்படுகிறது அப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கும் மனசு இருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கும் புத்தி இருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கும் அகங்காரம் இருக்கு ஒருத்தருக்கு சொல்லும்போது மனசு மட்டும் இல்லை சாரி மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களும் எங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா மனதினால் நேரடியாக அறியப்படுகிறது ஸோ அந்த விஷயங்கள் அப்படி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் புலன்களால் புலன்களால் அறியப்படுகின்றன எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மனதினால் அறியப்படுகின்றன அறிவால் நேரடியாக இதை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு வந்திருக்காரு ஏதாவது இங்க சொல்லாம இருக்கலாம் சொல்லாம இருந்தா அதையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் அல்லது இன்னொருத்தர் ஆர்குமெண்ட் கொண்டு வரலாம் என்ன என்ன சார் அவர் ஏதாவது சொல்லாம இருக்காருல சொல்லியிருக்கீங்க இதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு நான் காட்டுறேன் நான் எப்படின்னா அப்படின்னு ஒருத்தர் காட்டலாம் ஓகே நீ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் சரி அவர் இதில் கவர் பண்ணாதவங்க எதையோ சில விஷயத்தை விட்டுட்டாரு செய்யலுக்காருன்னு சொன்னாலும் சரி எல்லாத்தையும் சேர்த்துதான் எல்லாத்தையும் சேர்த்து தான் இங்க என்ன சொல்றாரு பின்னா பிரகிருதி அஷ்டதா அது வந்து அபரா பிரகிருதி அதுதான் முதல் நிலை அதாவது முதல் நிலை ரெக்கக்னைசிங் ஆப்ஜெக்ட்ஸ் முதலில் அறியும் பொருட்கள் அப்புறம் அப்பற இயம் இத்தஸ்து அந்யம் அப்பற இயம் இதோட ஒரு வாக்கியம் முடிஞ்சிருச்சு போன இதனுடைய தொடர்ச்சி இங்க முடியுது அப்புறம் இத்தக து அந்யாம் இதை தவிர வேறொன்று பிரகிருதி அது வந்து பரா பிரகிருதி வித்தி அதனை தெரிந்து கொள் அப்படின்னார் அது என்ன பரா பிரகிருதி அப்படின்னா அது வந்து ஜீவபூதா ஜீவரூபமானது யாரால் இந்த உலகம் தாங்கப்படுகிறதோ யயா இதம் ஜெகத்து தாரியத்தே அது எந்த சக்தியால் இந்த உலகமானது தாங்கப்படுகிறதோ அந்த சக்தி அதன் பேர் என்ன இதுதான் பரா பிரகிருதி அப்படின்னு ரெண்டு இருக்கிறத காட்டியிருக்கிறார் அதாவது இதில் வந்து இது ரொம்ப சை இதுதான் ஆக்சுவலாக சயின்டிஃபிக் அப்ரோச் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா தான் நம்ம சொல்றது பராக விஞ்ஞானம் புற அறிவியல் எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணி தான் ஆராய்ச்சியை துவக்கணும் அங்கீகாரம் பெறணும் அங்கீகாரம் கொடுக்கணும் எதாவது இருந்தாலும் இப்போ இந்த புற அறிவியல் நம்ம நாட்டிலேயே புற அறிவியல் இருந்தது இல்லாமலாம் கிடையாது ஆனால் இந்த இந்த அடிப்படை கேள்விகளில் எங்கேயும் கோட்டை விடாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அது என்ன அடிப்படை கேள்வின்னு சொல்லுங்க ஒரு விஞ்ஞானம்னா முதல்ல இருப்பதற்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணும் அப்புறம் தான் பேசணும் எப்படின்னா இப்போ நம்ம இது உண்மையாக இருக்கு இது வந்து இந்த இந்த முதல் ஆர்குமெண்ட்டை இந்த பராக் விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஃபாரின் புறாக் விஞ்ஞானிகள் கூட வெளிநாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் கூட நம் நாட்டு கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கூட ஒத்துக்கிறாங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கு விஞ்ஞானத்தை போதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கண்ணோட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க என்ன முதல்ல இருக்கிறதுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு இந்த மாதிரி அடிப்படை அறிவியல் புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹையாக பறந்துருக்க மாட்டாங்க சோடியம் குளோரைடுனா என்னென்ன ஆரம்பிக்க மாட்டாங்க முதல்ல சூரியன் சந்திரன் பூமி ஆகாஷம் ஆகாசத்தை கூட கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க வாயு இந்த மாதிரி இருப்பவைகள் என்னென்ன எங்கே இருக்கு கடல்னா என்ன நிலம்னா என்ன சீசன்னா என்ன இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது சயின்ஸ் இதெல்லாம் எப்படி இயங்குது எப்படி வேலை செய்யுது செடியில் விதையிலிருந்து செடி எப்படி முளைக்குது அப்போது எதெல்லாம் இருக்கோ அதுக்கு முதல்ல ஒருத்தருக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அது என்ன இருக்குது எப்படி இருக்குது எப்படி செயல்படுது செட்டில் பண்ணி காட்டணும் அப்போ அந்த சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூரியனை சந்திரனை கிரகங்களா கணக்கில் எடுத்துக்கிறாங்க தண்ணீர் நெருப்பு எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறாங்க நெருப்பு கூட கணக்கு எடுத்துக்கிறது நெருப்பை பற்றி எந்த சயின்ஸ் புக்லேயும் விளக்கமே கிடையாது சும்மா டெம்பரேச்சர் என்னன்னு சொல்கிறாங்களே தவிர அவருடைய கண்டென்ட் என்ன சப்ஸ்டன்ஸ் என்னங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட் அதெல்லாம் அலட்சியமாக கையாளப்பட்டவை சரி போயிட்டு போகுது ஆனாலும் இந்த உலகத்தில் எதை அவங்க வந்து டீச் பண்ணுறாங்கன்னா அல்லது கணக்கில் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த முதல்ல சொல்லப்பட்டிருக்க பூமி ராப்போனலோ வாயுக்கம் இது வரைக்கும் தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மனிதனுக்கு மனசுன்னு இருக்கு அல்லது உயிர்களுக்கு மனசுன்னு இருக்கு அறிவு இருக்கு அது எப்படி செயல்படுது அதெல்லாம் பற்றி பேசுறதே கிடையாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருப்புக்கள்னே கணக்கில் கொண்டு வரணும் ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைக்காலஜியவே வந்து இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் சயின்ஸு சயின்ஸ்னே ஒத்துக்கலை அதெல்லாம் முடியாதுட்டாங்க ஏன்னா இதுல இதுக்கெல்லாம் லேபரேட்டரியில் உன்னால ப்ரூஃப் பண்ண முடியாது டெஸ்ட் டியூப்ல போட இல்லை தராசில் போட முடியல நீ என்ன இப்போ பேசுற மனசு அது ஃபங்க்ஷன் பண்ணுது அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது சயின்ஸே கிடையாது அதனால சைக்காலஜிலாம் ரொம்ப காலத்துக்கு ஆர்ட்ஸில் தான் இருக்கு ஆர்ட்ஸ்ல தான் அந்த ஆர்ட்ஸ் தான் கலை படிப்பில் மொழி படிப்பு மாதிரி அது ஒன்றா இருக்கு அவங்கள பொறுத்தவரையில இதெல்லாம் ஏதோ ஒரு சும்மா ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவங்களோட வேலை அதையே சேர்த்து மனநோயில் போட்டு விட்டேன் இதெல்லாம் இல்லாதது இல்லாததை பிடிச்சிட்டு இவங்க பெருசாக ஆட்டம் போடுறாங்க பண்ணுவேன்ட்டு அப்புறமேலுக்கு இந்த அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் இல்லை இதுக்குள்ள ஒரு டேட்டா இருக்குது ஒரு கட்டமைப்பு இருக்குது இதுக்குள்ள நியத்திகள் இருக்குது ஒர்க் பண்ணுது நாங்கள் நிரூபிக்கிறோம்னு ரொம்ப போராடி போராடி கடைசியாக அதை பண்ண சயின்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அது சயின்ஸு கொண்டு வந்தால் கூட காலேஜில் சயின்ஸில் இருக்குது அப்போ காலேஜில் சயின்ஸில் நீ வச்சிருக்கேன்னா ஸ்கூலில் அந்த சயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல ஆனால் அதுக்கு கட்டமைப்பு இல்லை அதனால் நீங்கள் ஸ்கூல் சயின்ஸில் பாருங்கள் மனசை பற்றி பேச்சே இருக்காது யாருமே அதை கணக்கில் எடுத்துக்கல கணக்கில் எடுத்துக்கிறது எப்படி ஒரு சயின்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஆமாம் ஆகவே முடியாது என்றைக்குமே பற்றாக்குறை கணக்கு நல்லது கிடையாது சேஃப் கிடையாது அது வேற எங்கேயோ இடிக்கும் இன்னைக்கு அப்புறம் இன்னொன்றையும் காட்டிடும் அதே போல இன்னொரு எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ சைக்காலஜிஸ்ட்னால காட்ட முடியாத இன்னொரு எக்ஸிஸ்டன்ஸ் உயிர் உயிருங்கிற சக்தி தான் மனசையே இயக்குது இல்லைன்னா மனசே ஜனமா போயிடுது இப்போ அதுக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது இங்கே உலகத்தில் அதை இன்னும் யாரும் கேள்வியே கேட்கல இப்படி ஒன்று இருக்கே அது என்னது அது எப்படி வந்துச்சுன்னு இன்னும் கேட்க முடியல அல்லது ரொம்ப அரிதாக சில விஞ்ஞானிகள் கேட்டிருக்காங்க அவங்க இன்னமும் பதில் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க இதில் தான் இந்த இடத்துல குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு இப்போ ஒரு புது பிரான்ச் சயின்ஸில் அவங்க வந்து கிட்டத்தட்ட அப்ரோச் பண்ணி வராங்க இந்த உயிர்னா என்னங்கிறது அப்போ அப்ரோச் பண்ணி வராங்க ஆனால் அவங்களால கன்ஃபார்மாக சொல்ல முடியல எங்களுடைய ஆராய்ச்சி இப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஆராய்ச்சியை படிச்சாச்சுன்னா இந்த எல்லா சயின்ஸும் தூக்கி குப்பையில் வருது ஆனால் அது சயின்ஸ் தான் அந்த சயின்ஸ் அப்படியே கிட்டத்தட்ட வேதாந்தத்து பக்கம் வந்து போகுது ரொம்ப கிட்ட வந்துடுறாங்க ஆனால் அவங்களால கேட்ச் பண்ண முடியல ஏன்னா அந்த இடத்த தானா ஒருத்தரால் கேட்ச் பண்ண முடியாது அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதை தான் அது அறிவியலுக்கு தெரியும் அந்த சாஸ்திரத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே இதில் இவ்வளோ தூரம் ஒருத்தரால் தன்னால் கிட்ட வர முடியும் வந்தால் கூட கேட்ச் பண்ண முடியாதுங்கிறது சாஸ்திரத்துக்கு தெரியும் ஆனால் இது இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிற பேரில் பல பேர் கிட்ட வராங்க அப்படி இல்லை நம்ம நாட்டில் பல ரிஷிகள் ரிஷிகள் என்று சொல்லப்படுபவர்கள் மிகப்பெரிய மேதைகளாக வாழ்ந்தவர்கள் எல்லோரும் தன்னுடைய முயற்சியால் இந்த வேதாந்தம் சொல்ல வரும் உண்மைக்கு ரொம்ப பக்கமாக வந்துட்டு விலகி போயிருக்காங்க இன்னைக்கு குவாண்டம் பிசிக்ஸ் வருது அது உண்மை அதனால அதாவது ரிஷிகள்னு சொன்னாலே ஏதோ இங்க வந்து சாமியாரா இருக்கணும் சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சயின்டிஸ்டும் ரிஷிகள் தான் அவங்களும் ஒரு உண்மையில கண்டுபிடிக்கிறாங்க அவங்களும் கிட்ட வராங்க ஆனா கேட்ச் பண்ண முடியல உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா கணாத மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி கேட்டிருக்கோம் அந்த கணாத மகரிஷி என்ன சொல்றாருன்னா அணுக்கள் அது வரைக்கும் வராது அப்புறம் அணுக்களையும் டிஸ்இன்டகிரேட் பண்ணி பார்க்குறாரு அணுக்களை உடைச்சா என்ன ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுதான் பரமாத்மா அதுதான் கடவுள்னு சொல்லி செட்டில் பண்ணுறாரு அவர் இது இதுக்கு வந்து அவர் சொல்ற இந்த விளக்கத்துல சாஸ்திரத்துல எங்கேயுமே இடம் கிடையாது இந்த விளக்கங்களுக்கெல்லாம் சாஸ்திரம் அங்கீகாரம் கொடுக்கறதும் கிடையாது ஆனா அவர் ஒரு சயின்டிஸ்ட் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் ஒரு பெரிய தியரி கிரியேட் பண்ணாரு வாழ்ந்தாரு அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்ந்து அதை வந்து பரப்புனார் அது அவருக்கு ஏன்னா அவர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியல ஆனா அடக்கிவிட்ட போதுமான அளவுக்கு பதில் சொல்றாரு அப்ப என்னன்னா அது ஒரு சாஸ்திரம் ஆச்சு அது அங்கீகரிக்கப்பட்டது பண்டிதர்களால் ஓகே இது சரியா தப்பாங்கிறதுலாம் பேச்சு இல்லை அவர் போதிக்கிறார் அந்த போதனை நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு அதனால அது ஒத்துக்கதான் பட வேண்டும் ஆனால் அது உண்மையான உண்மை இல்லை அப்புறம் ஏன் ஒத்துக்கிறீங்க அப்புறம் என்ன பண்ணுறது அவர் ஒரு லாஜிக் வச்சிருக்கிறார் அவர் காட்டுறாரு இந்த லாஜிக் காட்டுறாரு அதை என்னால் மறுக்க முடியல ஆனால் நான் கேட்குற பல கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியல ஆனாலும் கூட அது வந்து அங்கீகரிக்கப்படலாம் ஏன்னா அது சாதாரணமாக வர்ற பல பேர் அவங்கவுங்களுக்கு புரிஞ்சுக்கிற மெத்தட்ல அது இருக்குது ஓகே அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால அது ஒத்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம நாடு அதை அங்கீகரிச்சிருக்கு ஆனால் அது முழுமையான உண்மைன்னு சொல்ல முடியாது வேதாந்தம் சொல்ல வர உண்மை வரைக்கும் கிட்ட வர முடியாது தூரம் க்ளோஸாக வருது அப்புறம் விலகி போயிடுது இதுதான் நான் அதுக்கு சொன்னேன் ஒரு உண்மையை பல பேர் பல கண்ணோட்டத்தில் விலகி இருக்காங்க அது வந்து நம்ம நாட்டு பண்பாடு அனுமதிக்குது ஒருத்தர் ஒருத்தர் ஒரே சைஸை எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் பார்க்குறாங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இப்போ பண்ணி இருக்கிறாங்க ஏற்கனவே பல விஷயங்கள் பண்ணியாச்சு ஆனால் அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்ல முடியுமான்னா கிடையாது தொண்ணூறு சொல்லலாம் எண்பது சொல்லலாம் எழுபது சொல்லலாம் எண்பத்தஞ்சு சொல்லலாம் அந்தளவுக்கு நெருங்கி வராங்க கேட்ச் பண்ண முடியாது இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அணுக்கள் தான் அணுனா அவனு அணுன்னு அவர் சொல்ல வந்து இன்னைக்கு நம்ம சயின்ஸ் புக்கில் படிக்கிற அணு பேர் அவரை பொறுத்தல அணுங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்மமான ஒரு கட்டமைப்பு அந்த அணுக்கள் அவர் சொல்ற அணுங்கிறது இந்த மனசுக்கே காரணமான அணு மனசை விட சூக்மமானது அணுன்னு ஒரு பீட் இருக்கு அந்த அணு தான் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி பிரபஞ்சமா இருக்கு அதனால அந்த அணு தான் கடவுள் அப்படின்னு முடிச்சார் ஆனால் அது உண்மையான உண்மை கிடையாது அது நாம் நிரூபிக்கிறோம் நானே நிரூபிச்சிருக்கேன் சாஸ்திரம் எத்தனை இடத்துல எத்தனை விதத்தில் நிரூபிச்சிருக்காரு அது ரொம்ப பெரிய மேட்ரு ஆனால் இன்னைக்கு சொல்ல போனால் நம்ம பொள்ளாச்சி தேர் ஆழியார் தேர் இந்த கனாத மகரிஷியினுடைய பேசிக் அவருடைய பேசிக்கை வச்சு அவர் பேசுறாரு அந்த பரமாணு அந்த அணு தான் வந்து கடவுள்னு சொல்லிட்டு அணு கடவுள் கிடையாது அதை விட சூக்மமான ஒன்று இருக்கு ஆனால் அவர் அது வரைக்கும் வந்துட்டு அவர் போயிடாத அந்த கான்செப்ட் அப்படி போயிட்டு இது போல எத்தனையோ பேர் வந்தாச்சு எத்தனையோ விஞ்ஞானிகள் வாழ்ந்தாச்சு அந்த விஞ்ஞானிகளுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் ரிஷி ஏன்னா அந்த விஞ்ஞானி வெறும் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை ஆனால் அவங்கள்ட்ட கருத்துக்கள் முடிவுகளில் ஒரு சில தவறு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செயின்ட்லி லைஃப் என்னது ரொம்ப பவித்திரமான வாழ்க்கை ரொம்ப செல்ஃப் டிசிப்ளைன்டு பீப்புள் அவங்க அவங்க கடைபிடித்த வாழ்க்கை தவங்களை யாராலையும் கடைபிடிக்க முடியாது அவங்க நேர்த்தியாக சரியான ஒரு சரியான நபருக்கு என்னென்னலாம் இலக்கணங்களோ அப்படியே வாழ்ந்தாங்க தவமாக அப்படி வாழ்வதால் வந்த வழிகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் வழிகளையெல்லாம் செட்டில் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் எல்லா பஞ்சமகா யஜ்யங்களையும் செய்து கொண்டு உறுதியான வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு என்னைக்கும் முழுக்காமல் வாழ்ந்திருக்கிறார் என்றைக்கும் தவறுகளை செய்யாதவர்களாக வாழ்ந்தார்கள் இது சாதாரணம் கிடையாது அதனால தான் நம்ம வந்து சும்மா அவங்கள சயின்டிஸ்ட் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இந்த பார்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சயின்டிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஒரு நாலஞ்சு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தா போதும் ஆனால் இவங்க தபஸ்விகள் அடிப்படையில் தபஸ்விகள் இவங்கெல்லாம் சயின்ஸ் இவங்கெல்லாம் பவித்திரமானவர்கள் தூய்மையானவர்கள் அப்புறம் கண்டுபிடிப்பதிலும் மத்திய நுட்பம் இருந்தவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் அப்படி ஆனா இன்னைக்கு உலகத்துல பல சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கும் திறமையுடன் இருந்து கண்டுபிடித்து கொடுக்கிறார்கள் ஓகே இப்ப அந்த குவாண்டம் பிசிக்ஸ் என்னன்னா இதுக்கு க்ளோஸா வருது ஆனா உண்மையை கண்டுபிடிக்க முடியல ஒரு உண்மை என்னன்னா இதை பல புரிய வைக்கிறது நேரம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உண்மை வேதாந்தம் சொல்ல வரும் உண்மையை வேதாந்தம் ஒருவனுக்கு காட்ட வைக்கும் உண்மையை பார்க்க வைக்கும் உண்மையை பார்க்க வைக்கக்கூடிய போதனை அல்லது கெப்பாசிட்டி அல்லது டீச்சிங் அல்லது உபதேசம் அல்லது கருத்து நூல் எதுவுமே உலகத்தில் கிடையாது எங்கேயுமே அல்டிமேட் ஒரே ஆள் வேதாந்தம் மட்டும்தான் வேதாந்தத்தை தவிர வேற எதுவும் கிடையாது நான் ஏதோ வேதாந்தம் படிச்சிருக்கேங்கிறதுனால பெருமை சொல்ல நானும் இதை நம்பாதவனாக இருந்தேன் ஆரம்பத்தில் அங்கீகரிக்கலை இதெல்லாம் சும்மா இதெல்லாம் வீண் பேச்சு பண்ணிட்டு போய் எங்கெங்கேயோ சுற்றி வச்சு அப்புறம் சுற்றி பார்த்தா நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்கல அப்புறம் போன போயிட்டு சரி இதையும் செக் பண்ணுவோமேன்ட்டு வேதாந்தத்துக்கு தான் கிடைச்சிது அதுக்கப்புறம் மற்ற இடங்களை போய் பார்த்தா அவங்கெல்லாம் எங்கே ஃபெயில் ஆகுறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது அவங்க தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கும் அந்த கட்டமைப்பு கிடையாது அவங்க தன்னால் கண்டுபிடிப்பதற்கும் கட்டமைப்பு கிடையாது அதனால பேச்சுக்கே வேலை கிடையாது ஏன் ஈவன் வேறு எந்த கட்டமைப்புனா வேற எந்த கட்டமைப்பு இது வந்து வருத்தப்படுறதுக்கு வேலையே கிடையாது எந்த சயின்ஸாலையும் முடியாது எந்த அரசியல்வாதாலையும் முடியாது எந்த பணக்காரனாலையும் முடியாது எந்த நல்லவங்களாலையும் முடியாது ஈவன் எந்த பெரிய சாமியாராலையும் முடியாது எவ்வளோ பெரிய உத்தம புத்திரன் தூய்மையான சாமியார் அவங்களாலேயும் வந்து இந்த உண்மையை தானாக கண்டுபிடிக்க முடியாது தவம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது தியானம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது பக்தி செலுத்தி பஜனை பாடி கண்டுபிடிக்க முடியாது கோயிலுக்கு போய் கண்டுபிடிக்க முடியாது பெரிய தியாகங்களை செய்து கண்டுபிடிக்க முடியாது எதனாலேயே கண்டுபிடிக்க முடியாது எதாவது வேதாந்தத்துக்கிட்டன்னு ஒரு உண்மை இருக்கு அது போதிக்கிறதுக்கு போதனா முறை இருக்கிறது டீச்சிங் டெக்னிக் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டும் தான் அந்த உண்மையை பார்க்க வைக்க முடியும் வேறு வழி கிடையாது அதை தான் இவர் வந்து எடுத்து பேசிட்டு இருக்கிறார் அப்படி இப்போ இது எதுக்காக வந்தது அப்படின்னா அப்பரா இயம் பிரகிருதி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சயின்ஸ் பேசுகிற எல்லாம் அப்பரா பிரகிருதி மட்டுமே பேசிட்டு இந்த சயின்ஸ் சயின்ஸ் போயிட்டு போகிறான் அவன் நம்மளை பொறுத்தவரை அந்த சயின்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க தயாரே கிடையாது ஏன்னா நீ பேசிக்காக கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறதுலையே நீ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்புறம் என்னத்தை போய் சயின்ஸ் பேசுற அதெல்லாம் வீண் பேச்சு அப்புறம் இன்னொரு பிரகிருதி இருக்கிறது அது என்னன்னா அது பரா பிரகிருதி அது என்னன்னா அது உயிர் சக்தி அது முழுக்க முழுக்க தனி இந்த மனம் புத்தி அகங்காரம் உடல் இவைகள் எல்லாம் இயங்குவதற்கு காரணமான ஒரு சக்தி இவைகள் எல்லாமே ஜடங்கள் இவைகள் எல்லாமே உயிர் அற்றவைகள் உயிர்ங்கிறது ஒரு தனி சக்தி ஒரு தனி கெப்பாசிட்டி ஒரு தனி ஆற்றல் இந்த இடத்துல இந்த சயின்டிஸ்ட்ல பல பேர் வந்து இதுக்கு இன்னும் அக்கௌண்ட் செட்டில் பண்ணல பொதுவாக சயின்ஸ் அக்கௌண்ட் செட்டில் பண்ணலை இன்னும் பெண்டிங்லேயே வச்சுட்டு இருக்கு அப்புறம் சில சயின்டிஸ்ட் வந்து இல்லை அப்படி உயிர்னு ஒன்று இருக்காது அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ண போய் அவங்க எங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்கன்னா இந்த இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல உலகம் இருந்தது இதெல்லாம் தியரிக்குள்ளெல்லாம் நுழைஞ்ச இதெல்லாம் இடியாட்டிக்காக இருக்கிறத பார்க்கலாம் என்னன்னா முதல்ல ஆதியில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மழை தான் பொழிஞ்சிட்டு இருந்தது பூமி வேற ஒன்றும் கிடையாது சினி குடி எதுவுமே கிடையாது எந்த கிருமியும் கிடையாது அப்புறம் இந்த தண்ணி ஓடி ஓடி கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது வேதிப்பொருள்கள்லாம் இடம் மாற ஆரம்பிக்கும் அப்புறம் அவைகள் வேறு வேறு விதத்தில் கூடுது புது புது வேதிப்பொருட்கள்லாம் வரும் அப்படி புது புது வேதிப்பொருட்கள் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் ஆகுது ப்ரொடியூஸ் பண்ணுது புரோட்டோபிளாசம்ன்றது ஃபார்ம் ஆகும் இந்த புரோட்டோபிளாசம்ங்கிற கெமிக்கல் அந்த சர்டைன் விதத்தில் கம்போசிட் ஆனதும் கூடினதும் அந்த அந்த கலவை அந்த கூட்டமைப்பு வேதிப்பொருள் வந்ததும் என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கோட்டிங் லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லை எப்படி இப்போ சாம்பார் வச்சோம்னா அது மேலே லேயர் ஃபார்ம் ஆகும் பால் காய்ச்சி வச்சோன்னா அது மேலே லேயர் ஃபார்ம் ஆகும் ஒரு ஒரு படலம் அப்போ அதுக்கு அது தோல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது இவங்க கொடுக்குற விளக்கம் அப்புறம் என்ன அப்படின்னா அது திடீர்னு சென்சேஷன் வந்துருச்சு தன்னை பற்றிய அறிவு வந்துருச்சு ஆ என்னால் நகர முடியும் போனதுக்கு அப்படின்னு அந்த புரோட்டோபிளாசம் நகர்ந்து பார்க்கும் என்னால் சாப்பிட முடியும் போல அதை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த புரோட்டோபிளாசம் ஒன்றா இருக்கிறது ரெண்டாக பிரிஞ்சுடும் அதுக்கு பேர் தான் அமீபா ஒரு அமீபா ரெண்டாக எடுத்து ரெண்டு அமீபாவை அப்புறம் ஒன்று ஒன்றுக்கு பசிக்குது ஒன்று ஒன்று மேய போகிறது ஒன்று ஒன்று சாப்பிடுது இப்போ என்னென்னா இது இதிலெல்லாம் எங்கே ஒத்துக்கிறது எங்கே ஒத்துக்க முடியலங்கிற கேள்வினா அது தனிச்சட்டம் அது இப்போ நுழைய வேண்டியதில்லை ஆனால் முதல் கேள்வி என்னென்னா அதுக்கு எப்படி தன்னை பற்றிய ரெக்கக்னைசேஷன் அறிந்து கொள்ளுதல் வந்தது நான் இருக்கிறேன் என்னால் நகர முடியும் சாப்பிட முடியுங்கிற அறிவு அதுக்கு எப்படி இருந்தது இந்த இந்த மேஜைக்கு வரல இந்த அட்டைக்கு வரல இந்த புஷ்பத்துக்கு வரல இந்த மண்ணுக்கு வரல பாறைக்கு வரல அப்போ அதுக்கு எப்படி வந்துச்சு முதல்ல அந்த அறிவு அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்னன்னா இந்த கெமிக்கல் அதுதான் கான்சியஸ்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுங்கிறாங்க இந்த வேதிப்பொருட்கள் இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னா அந்த பிரக்ஞை அவேர்னஸ் அவேர்னஸ்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுகிறது அது ப்ரொடியூஸ் ஆனதோ அது ஜீவனாக ஆகிவிட்டது அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் எப்படி வந்துச்சுங்கிறத அவங்களால சொல்ல முடியல அவங்க சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டெல்லாம் இந்த கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு இந்த கான்சியஸ்னஸ் அப்புறம் என்னாச்சு அது குட்டி போட்டு குட்டி போட்டு ரெண்டு ஆச்சு நாலாச்சு எட்டாச்சு அப்படியே டெவலப் ஆச்சு அமீபாவாக இருந்தது அப்புறம் அதுலேருந்து உருமாற்றங்கள் அடைஞ்சி அடைஞ்சி அப்புறம் பாக்டீரியா வைரஸ் அப்புறம் பாம்பு பள்ளி கரப்பாம்பூச்சி குறைந்து கடைசியாக மனுஷன் வந்தான் இப்படி சயின்ஸோட விளக்கம் சரி இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா அப்படி கெமிக்கல் கான்சியஸ்னஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அப்போ லேபரேட்டரியில் இருக்கிற கெமிக்கல்லாம் கான்சியஸ்னஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும் அதெல்லாம் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கு இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு அது ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்தது அது ஒரு தடவை எதேச்சியாக நடந்துருச்சு அப்போ வந்தது அப்புறம் என்னன்னா அந்த கான்சியஸ் பீயிங் அந்த லிவிங் பீயிங் அந்த உயிர் இதுதான் உயிர் சக்தின்னு நம்மளும் சொல்றோம் அதுல கருத்து மாறுபாடு இல்லை நம்ம எதை வந்து உயிர் சக்தின்னு சொல்றோமோ அல்லது கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்கிறாரோ அதை தான் அவங்க கான்சியஸ் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க ஓகே அப்போ அந்த கான்சியஸ்ங்கிறத இந்த கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அவங்களுடைய ஆர்குமெண்ட் அப்படின்னா எத்தனையோ கெமிக்கல் அந்த கான்சியஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் இல்லை இல்லை அது எதேச்சியாக அந்த கெமிக்கல் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் மீதி கெமிக்கல்லாம் கான்சியஸாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பதில் ஓகே அப்படின்னா அதே மாதிரி கெமிக்கலை நீ கெமி லெபரேட்டரியில் உண்டு பண்ணிடுறீங்கன்னா அதனால அந்த கான்சியஸ்னஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும் முடியல கான்சியஸ்னஸ் தான் அந்த உயிர் சக்தி அந்த தண்ணி பற்றி அவேர்னஸ் இப்போ அம்மா கிட்ட கரு தரிக்கும் பொழுது கருங்கிறது என்ன இவங்க கணக்கில் வந்து கெமிக்கல் வெறும் அங்கே என்ன புரோட்டோபிளாசம் இது எது கச்சமுச்சா இதெல்லாம் இருக்கு ஓகே இதுக்கு எப்படி கான்சியஸ்னஸ் வருது அப்படின்னா இது இந்த கெமிக்கல்ங்கிறது அந்த கருங்கிறது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கான்சியஸ்னஸ் வரல அந்த பிரக்ஞை தன்னை பற்றிய பிரக்ஞை வரல தாயாரிடம் இருக்கும் முட்டை கரு முட்டை அதுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு தந்தையிடமிருந்து ஒரு விந்து அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு தன்னை பற்றிய அறிவு இருக்கிறது அந்த பிரக்ஞை இருக்கிறது இத்துடன் இவைகள் இணைந்து ஒரு பிரஜை ஆகிறது இந்த ஒரு பிரஜை என்ன ஆகுதுன்னா அந்த பிரஜை பிரஜைனா அவேர்னஸ் அல்லது கான்சியஸ்னஸ் அல்லது உணர்வு அந்த உணர்வு தான் குழந்தை ஆகும் அந்த குழந்தைக்கு அப்போ பிறக்கும் பொழுது கருவிலிருந்தே உணர்வு இருக்கிறது நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அந்த உணர் உணர்வுடன் தான் பிறந்தான் அந்த உணர்வுடன் தான் வளர்ந்தான் அந்த உணர்வுடன் தான் இருக்கிறான் பேசுகிறான் சாப்பிடுகிறான் அப்போ அந்த உணர்வை கரு ப்ரொடியூஸ் பண்ணல ஏற்கனவே இருக்கிறது உணர்வு செல்லில் அது வளர்கிறது அப்போ அந்த அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற உணர்வு கருவா கருவில் இருக்கிறது இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா சயின்ஸ் சொல்றது என்னன்னா ஆதியில் ப்ரொடியூஸ் ஆக அந்த கான்சியஸ் அந்த பிரஜை அதுதான் வந்துட்டு இருக்கு ஜீவர்கள் மூலமா தாயிடமிருந்து குழந்தைக்கு தாயிடமிருந்து குழந்தைக்கு தாயிடமிருந்து குழந்தைக்குன்னு வந்துட்டு அப்ப இத்தனை கோடி ஆண்டுகளாக இத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரஜைங்கிறது அவங்க சொல்ற கணக்குல எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆனது அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்ல ப்ரொடியூஸ் ஆன பிரஜை அதுதான் இத்தனை உயிர்கள் இருக்கு இவங்க சொல்றாங்க ஒரு பிரக்கே என்றைக்கோ ப்ரொடியூஸ் ஆனது இத்தனை நாளாக இருக்குன்னாலும் அதே வந்து இத்தனை நாளாக வேற பிரக்கே ப்ரொடியூஸ் ஆகல என்ன ஒரு லேபரேட்டரியில் ஒரு விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா இன்னொரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண முடியணும் ஒரு சம்பவம் ஒரு தடவை நடந்துடுனா அதே மாதிரி சம்பவம் இன்னொரு தடவை நடக்க முடியணும் அப்புறம் ஒரு பிரக்ஞை வந்து அடுத்தடுத்த ஜீவர்கள்ட்ட பாஸ் ஆக முடியுது தாய் வழியாக குழந்தைக்கு தாய் வழியாக குழந்தைக்கு போக முடியுதுன்னா அப்போ அந்த அப்படி ஒரு நியத்திகள் அந்த இடத்துல ஜீவன் அல்லது அந்த பிரஜைக்கு இருக்குன்னா அந்த நியத்திகளை உன்னால் கண்டுபிடிச்சு உன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியணும் இல்லை சார் இது வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிக்கல இன்னும் பல கோடி ஆண்டுகள் கழித்து அல்லது பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகள் கழித்து இந்த சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்பயே சொல்கிறோம் அப்போ நீ தேவையில்லாமல் உன் பணத்தை வேஸ்ட் பண்ணாத உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத அப்படி ஒன்றும் முடியாது கிடையாது அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இங்கே தான் அடிப்படை பிரச்சனை என்னன்னா உன்னை பொறுத்தளவில் இந்த வேதிப்பொருட்கள் சேர்ந்து பிரஜையை உண்டு பண்ணியது இது நீ நிற்கிற பிளாட்ஃபார்ம் ஆனால் சாஸ்திரம் சொல்கிற பிளாட்ஃபார்ம் என்னன்னா முதலில் பிரஜை உணர்வு இருந்தது முதலில் இப்போ இந்த சிருஷ்டி எல்லாம் வளர்ந்தது முன்னாடி நீ சொல்ற பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னால நீ சொல்ற இந்த பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆகாஷமே காலம் டைம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் அறியக்கூடிய இந்த இடத்துல புலன்களால் அறியக்கூடிய இந்த கட்டமைப்புலாம் வர்றதுக்கு முன்னாடி பிரஜையே இருந்தது அந்த பிரஜை தான் இவைகளாக வளர்ந்துள்ளது அதை எப்படி சார் நீங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா யாருமே பராக இது ஒரு சிம்பிளான நிரூபணம் இதெல்லாம் நிரூ நீங்க எப்படி சார் சொல்றீங்க இது நிரூபணம் கிடையாது ஏன்னா யாருமே உலகம் வர்றதுக்கு முன்னாடி போக முடியாது நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ பாரு உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு திரும்ப உண்டு போனோம் நான் உங்களை காட்டுறேன்னு காட்ட முடியாது ஆனால் இதுதான் உண்மை அது சரி சார் நீங்கள் சொல்கிறது உண்மை உங்களால் நிரூபிக்க முடியல நீங்கள் சொல்றது நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னா இதுக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் நிரூபணம் கொடுத்தவங்க ஏன்னா நம்மளால் உலகம் வந்த பிறகு வந்தவங்க அப்போ உலகம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை நம்மளால பார்க்க முடியாது ஒரு குழந்தை பிறந்த குழந்தை பத்து வயசு பையன் கேட்குறான் அப்பா அம்மாட்ட கேள்வி நீங்கள் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தோம் வருஷம் நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தப்ப எங்கே சுத்துறீங்க நாங்கள் வந்து அந்த ஹோட்டலில் தான் வழக்கமா சாப்பிடுவோம் நான் நான் நீங்கள் அப்போ ஹோட்டலில் எப்படி உட்காந்து சாப்பிடுவீங்கன்னு நான் பார்ப்போம் அப்படின்னா எப்படி முடியும் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இவனுக்கு சொல்லிதான் காட்ட முடியுமே தவிர சொல்லதான் முடியும் அதை பார்க்க வைக்க முடியாது இதெல்லாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த உலகம் சிருஷ்டி வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தது நிலைமைங்கிறதுல இங்கே உலகத்துக்கு பிறகு வந்த நமக்கு உலகத்திலிருந்து நிரூபண கட்டமைப்பு கிடையாது ஆனாலும் கூட சாஸ்திரம் ஒரு லாஜிக்கை ஒரு வாதத்தை முன்வைக்கிறது இதன் மூலமா பிடிச்சுக்கிறது என்ன சொல்லுது சுப்பிரமணி தூங்க போறான் தூங்க போனதும் உடம்பினுடைய கட்டமைப்புகள்லாம் ஆஃப் ஆயிடுது ஆஃபீஸ்லாம் ஆஃப் ஆயிடுது அவனுடைய பிரஜை தூங்குவதில்லை ஆனால் அந்த பிரஜை என்ன செய்கிறது பிரஜைன்னா அவேர்னஸ் தன்னை பற்றிய உணர்வு இருக்கிறேன் என்ற உணர்வு அது என்ன ஒரு கனவு உலகத்தை ஏற்படுத்துகிறது கனவு காட்சிகளை கனவு நியத்திகளை கனவு சம்பவங்களை எல்லாம் ஏற்படுத்தி காட்டுகிறது அப்போ அந்த கனவு சம்பவத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஒரு ஜீவர்களுக்கும் உயிர் இருக்கு கரெக்ட் அப்ப அந்த உயிர்ங்கிறது எங்கேருந்து வந்தது இந்த உயிர் ப்ரொடியூஸ் பண்ணு இந்த உயிர் தான் அந்த உயிராக இருக்கிறது இந்த உயிர் சக்தியும் அந்த உயிர் சக்தியும் ஒண்ணு உயிர் சக்தி மாறுவதில்லை இங்கு இந்த தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நனவு சுப்பிரமணி தூங்க போனவர் அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற சுப்பிரமணியனுடைய உயிர் சக்தி உயிரினுடைய இயல்பு என்னவோ கனவு உலகத்தில் இருக்கும் கனவு சுப்பிரமணி என்ற ஜீவனுடைய உயிர் சக்தியும் இந்த உயிர் சக்தியும் ஒண்ணுதான் அங்க உள்ள ஸ்தூல விஷயங்கள் தான் மாறும் இப்போ உதாரணமா அங்க உள்ள கனவுக்குள்ள இருக்கிற மேஜை கடிகாரத்தினுடைய நியத்திகள் அதனுடைய கட்டமைப்புகள் அதனுடைய நியத்திகள் வேற இங்கே நனவு உலகத்தில் இருக்கக்கூடிய கடிகாரம் மேஜை இதனுடைய நியத்திகள் வேற ஸோ இந்த சயின்ஸும் அந்த சயின்ஸும் ஒத்து போகாமல் இருக்கலாம் குணங்கள் இதிலெல்லாம் மாற்று பேதங்கள் வரலாம் ஆனால் உயிர் சக்தி உயிரினுடைய குணம் அப்படின்னு பார்க்கும்போது இயல்புன்னு பார்க்கும்போது இந்த உயிர் இதனுடைய இயல்பும் கனவு சுப்பிரமணி அதாவது கனவு காட்சிக்கு உள்ளே இருக்கும் நபர் சுப்பிரமணி அவனுடைய உயிர் அதனுடைய இயல்பு குணத்துக்கும் இந்த ரெண்டினுடைய குணத்துக்கும் ஒரு வேறுபாடு கிடையாது உயிர் உயிர் தான் உதாரணத்தை சொல்ல போனா இப்போ நனவு உலக தங்கம் கனவு காட்சி தங்கம் ரெண்டும் தங்கம் தங்கம் தான் கரெக்ட் இங்கே தங்கம்னா இப்படியா அங்கேயும் தங்கம்னா அப்படி அவ்வளவுதான் இயல்பு குணம் மாறுவது இல்லை அதே போல உயிரினுடைய இயல்பு எங்கேயும் மாறுவதில்லை இந்த ஒரு உயிர் தான் அங்கு பல உயிர்களாக இருக்கிறது கரெக்ட் இல்ல இல்ல அது வந்து கோண்டு வந்து அந்த வீட்டுல இருந்து வந்தாலாம் சொல்ல முடியாது அந்த ஒரு உயிர் தான் அந்த பல உயிர்களாக காட்சி தருகிறது எங்க கனவுக்குள்ளே அதே போல இந்த ஒரு உயிர் சக்தி பிரஜை அதுதான் இங்கு பல காட்சிகளாக பல உயிர்களாக காட்சிகளாக காட்சி தருகிறது இதுதான் சாஸ்திரத்துடைய பதில் இதனால ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் கூட இதுக்கு மேலேயும் ஒரு கிளாரிட்டியை கொடுக்க சாஸ்திரத்தால் முடியும் அதை ஒரு டூல் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ண போகுதுன்னா இந்த உயிர் சக்திங்கிறது என்னென்ன இன்னும் உன்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னா உன்னால் பார்க்க முடியவில்லை அது ஏன் சார் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் நீ அறிவ அறிய அறியக்கூடிய விஷயங்களை எல்லாம் புலன்களின் மூலமாகத்தான் அறிகிறாய் ஆமா சார் புலன்களின் மூலமாகத்தான் அறிகிறேன் அது என்ன என்றால் இந்த உயிர் சக்தி என்பது புலன்களால் அறியப்படுவது கிடையாது கேசர் அப்படி சொல்றீங்க ஏன்னா அது புலன்களை இயக்கும் சக்தி அது புலன்களுக்கு அகப்படும் சக்தி கிடையாது புலன்களால் அறிய முடியாதது ஆனால் புலன்களை இயக்குவது இப்ப எப்படின்னா இந்த ஒரு பஸ் ஓட்டிட்டு போறாரு சுப்பிரமணி இந்த பஸ் உலகத்துல எதெல்லாம் மோத முடியும் மோத முடியும் அந்த மோதி பஸ் உடையுமா இந்த மரம் உடையுமாங்கிறது அப்புறம் எல்லாமே இந்த உலகத்துல எதெல்லாம் மோத முடியும் இந்த பஸ் போய் எல்லாத்தையுமே ஆனா ஒரு விஷயத்த மோத முடியாது எதை மோத முடியாது கடவுளை மோத முடியாது சார் கிடையாது பார்க்க முடியாத கடவுளை பத்தி பேசுற இவனுடைய என்ன பஸ்ஸை முடியாது புத்தியெல்லாம் மோத முடியாது அது வேற கணக்கு என்ன சூக்ஷ்மம் மோத முடியாது அது தனி கணக்கு சூக்மத்து ஸ்தூல ஸ்தூல பஸ் ஸ்தூலத்திலேயே ஒன்று மோத முடியாது உலகத்தில் எதை மோத முடியாதுன்னா பஸ் ஓட்டுற சுப்பிரமணியம் மோத மோத முடியாது பஸ் ஓட்டுற சுப்பிரமணியம் மோத முடியாது சார் நான் மோத வைக்கிறேன் சார் எப்படி சுப்பிரமணிய குறுக்க படுக்க வச்சு நான் ஓட்டுறேன் கோல்டு நான் ஓட்டுறேன் <laughs> அப்ப நீ தானே ஓட்டுற நம்ம சொன்னது என்னன்னா பஸ் ஓட்டிக்கொண்டிருக்கும் சுப்பிரமணியம் மோத முடியாது டிரைவராக இருக்கும் சுப்பிரமணியம் போத முடியாது இந்த பஸ் அப்போ சார் இப்பெல்லாம் ஆள் இல்லாம போற கார் கண்டுபிடிச்சிட்டாங்க சார் டிரைவர் இல்லாம நான் சுப்பிரமணியம் கொண்டு வந்து குறுக்க வச்சு காரால மோதி காட்டுறேன் எப்பா ஏ பஸ் ஓட்டுற சுப்பிரமணியம் தான் சொல்லுங்க தவிர படுத்திருக்கிற சுப்பிரமணியம் சொல்லல அப்படா நான் என்ன சொல்றேன் காருடைய என்ஜினை காரால் மோத முடியாது பஸ்ஸுடைய என்ஜினை பஸ்ஸால் மோத முடியாது கரெக்ட் அந்த பஸ் இயங்க எந்த இன்ஜின் காரணமோ அந்த இன்ஜினை பஸ்ஸால் போத முடியும் அப்படின்னா இந்த இந்த புலன்களை இயக்கும் உயிர் சக்தியை புலன்களால் அறிய முடியாது பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு அப்ப இவங்க எல்லாம் புலன்களால் அறிவதற்கு முயற்சி பண்றாங்க யாரு எல்லா சயின்ஸும் பிளஸ் நம்ம நாட்டில் பல விஷயங்களும் இதெல்லாம் நம்ம குறை சொல்றோம்லாம் நினைச்சிக்க கூடாது இதான் உண்மை ஏன்னா அவங்களாம் ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க ஃபெயிலானது யாராக இருந்தாலும் ஆராய்ச்சின்னு வந்தாச்சுனாக்க இது நல்லவனுடைய உடம்பு இது கெட்டவனுடைய உடம்புலாம் கிடையாது பாடியை வந்து அது என்ன பண்ணுறது கிரிமிட்டோர் கொண்டு போய் வெட்டுறது ஆயிடுச்சு இது யாருடைய உடம்புண்டா ஏ போயா இவர் ரொம்ப உத்தம புத்திரன் சார் ஏ போயா கிட்னி எல்லாருக்கும் ஒன்று தான் ஹார்ட் எல்லாருக்கும் ஒன்று தான் ஆராய்ச்சின்னு வந்தாச்சுன்னா இதெல்லாம் அவன் இவன் நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது ஸோ இது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் சரி சரி தான் அப்போது இந்த இடத்துல என்னது இந்த ஆத்மாவை அல்லது உயிர் சக்தியை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யார் போனாலும் அது முடியாதது நான் கண்டுபிடித்து விட்டேன் என்னுடைய தவத்தால் என்னுடைய தியானத்தால் என்னுடைய அறிவால் என்னுடைய வலிமையால் என்னுடைய சிறப்பு திறமையால் நான் கண்டுபிடித்தேன் என்னது கண்டுபிடிச்சா இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொய் தப்பு நீ பொய் சொல்லலை நீ பொய் சொல்ல போறேன்னு நினைச்சுக்கிட்டு சொல்லலை நீ சொல்றது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு தான் சொல்ற ஆனா அந்த முடிவுகள் பொய் நீ நல்லவன் அதனால இந்த ரிஷிகள்லாம் பொய் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன்னாக்க அவங்க வந்து பொய் சொல்லணும் யாரையா ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு சொல்லலை அவங்கள பொறுத்தலாம் நம்பினாங்க ஆனா அது முடிவு தப்பு அப்போ இவங்களுடைய நிலைமை அப்படின்னா இப்போ பரவாயில்ல விஞ்ஞானிகளுடைய நிலைமை எங்க கேட்கவே வேண்டாம் அதனால இந்த கான்சியஸ்னஸ் அல்லது இந்த பிரஜை அல்லது உணர்வு இது வந்து ஒரு காலத்தில் ப்ரொடியூஸ் செய்யப்பட்டது அப்படின்னா அது ஒத்துக்கவே முடியாது அதெல்லாம் முதல்ல கெமிக்கல் இருந்ததாமா அது ப்ரொடியூஸ் பண்ணிச்சாமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு ஆனாலும் இன்னொரு ஸ்ட்ராங்கான பதில் சாஸ்திரத்துக்கு ஸ்ட்ராங்கான கேள்வி சாஸ்திரத்துக்கு அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது என்ன சொல்லுதுன்னா நீ சொல்ற முதல்ல இந்த சிருஷ்டிங்கிற கட்டமைப்புகள்லாம் வந்துச்சு சூரியன் வந்துச்சு சூரியனை வந்து இந்த கிரகங்கள் சுற்றிச்சு அப்புறம் நட்சத்திரங்கள்லாம் இப்படி கிடைக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு பின்னால பல நட்சத்திரங்கள் கூட வந்து பல கோள்கள் இயங்கிட்டு அந்த கோள்களும் அந்தந்த நட்சத்திரத்தை சுற்றிக்கிட்டு வருது அந்த கோள்களுக்கு துணை கோள்கள் இருக்கு பல நேரங்களில் அதுவும் கரெக்டாக இத்தனை நாளைக்கு ஒரு முறையில் இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறையில் சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்போ இந்த பூமியும் சூரியன்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால உயிர்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் வந்துள்ளது அந்த தூரம் மாதிரி இருந்தாலும் உயிர்கள் வந்திருக்காது அந்த பூமி இருக்கிற கோணம் சாஞ்சி இருக்கிறது நேராக இருந்திருந்தால் கூட சீசன் ஒன்று இருக்காது அப்போ உயிர்கள் வந்திருக்க முடியாது மழை வெயில்லாம் குழப்பத்தில் இருந்திருக்க முடியாது நடந்திருக்க முடியாது ஸோ இதெல்லாம் வச்சு இந்த இதெல்லாம் இப்படி இப்படி நடந்ததுனால அந்த உயிர்கள் வந்தது அப்புறம் இந்த உயிர்கள் தோற்றத்துக்கு தோற்றம் அந்த இனப்பெருக்கம் உணவு உண்டுதல் உடம்பை நிர்வாகம் செய்தல் இதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய டிசிப்ளின் இருக்கிறத பார்க்குறோம் அதுல ஒரு பெரிய ஆர்டர் அல்லது லாஸ்க்கு கீழே இயங்கிட்டு இருக்கு உயிர்களே வந்திருக்க வேண்டாம் உயிர்களே கூட விட்டுருவோம் இன்னும் அமீபா கூட வரலன்னே வச்சுப்போமே அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் இவைகளோட சுற்றுப்பாதைகள் சுற்றுற வேகம் இதெல்லாம் வச்சு பார்த்தா இதெல்லாம் மிகப்பெரிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்குது பூமி சூரியனை சுத்துதுன்னா அது எந்த இடத்துல சுத்துதோ அந்த இடத்துல தான் திரும்ப திரும்ப சுத்துது ஒரு கொஞ்சம் கூட அது அந்த பக்கம் போறதில்லை முன்னாடி போறதில்லை பின்னாடி போறதில்லை அப்புறம் எந்த வேகத்துல தன்னைத்தானே சுற்றிக்கோ அதே வேகத்துலதான் தான் அப்புறம் எந்த வேகத்துல சூரியனை சுத்தி வருதோ அதே வேகத்துலதான் தான் இதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்போ ஏன் ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இயங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட திசையில் சுற்ற வேண்டும் இதெல்லாம் எதேச்சியா சார் இந்த இடத்த தான் என்னால் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு நியத்தின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு நியத்தான ஒருத்தன் இருக்கணும் வேறு வழி கிடையாது அப்படின்னா என்ன விளக்கம் ஒரு ஒரு ஒரு நெறி என்று ஒரு முறை என்று தவறாத நெறி தவறாத நடவடிக்கை தவறாத சட்டங்கள் இருக்கிறதுனா அந்த நியத்திகளுக்கு சட்டங்களுக்கு காரணமான ஒரு சக்தி இருக்கணும் இல்லைன்னா ஒரு நெறிங்கிறது தானா எதேச்சியாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதுக்கு தானாக நெறியாக செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பூமி சூரியனை நெறிப்படி முறைப்படி சுற்றுறதுன்னா அதுக்கு சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல சார் அது எதேச்சியா சுத்துறது அது எப்படி எதேச்சியா சுத்தணும் எதேச்சியா இப்படி சுத்துறதுக்கு பதிலாக எதேச்சியா எப்படியோ சுத்துட்டோம் அது கண்ணா பின்னான்னு சுத்துறதே எதேச்சியாக இருக்கட்டும் அப்படிலாம் இல்லையே நீ உலகத்தில் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு சார் எதை காட்டினாலும் அதை ஆராய்ச்சி பண்ணாக்கா அது நியத்தியோட தான் போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு விண்மீன் ஆகாசத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டார் பயணம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டார் வந்து அல்லது பிளானட் எதுவும் ஒன்று எதேச்சியா போயிட்டு இருக்கு சார் அது ஒன்றும் ரூலுக்குள்ளேயே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது அது நம்மளுடைய லைஃப் நூறு வருஷ வாழ்க்கைக்குள்ள பார்க்கும் பொழுது அது நேர்த்திக்கு உள்ள வராத மாதிரி தெரியுது ஆனா ஒரு ஆள் பல ஆயிரம் கோடி வருஷம் உயிரோட இருந்தா பார்த்தா அது ஒரு நியத்தியோட போறதை பார்க்கலாம் நம்ம அது ஏதோ ஒரு ரூல்ஸ்குள்ள தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அதோடைய வாழ்க்கையை அப்போ ரூல் அப்படின்னு இருந்ததுன்னா ரூல்ல அந்த ரூல் வர்றதுக்கு முன்னாடி இருக்கணும் ஆமா இந்திய அரசியல் சாசனம் சட்டமும் ஒன்று இருக்குன்னா அந்த சட்டத்தை வகுத்த சக்தின்னு இருக்கணும் அது மனுஷனா இருக்கலாம் குரங்கா இருக்கலாம் தெய்வமா இருக்கலாம் கீபமா இருக்கலாம் அது சட்டம் இருக்கிறதுனா அந்த சட்டம் வரத்துக்கு காரணம் ஒரு ஆளோ சில பேரோ ஏதோ ஒரு சக்தி அல்லது சக்திகள் இருக்கணும் இல்லைன்னா சட்டம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த சட்டம் பராமரிக்கப்படுகிறது அந்த சட்டம் உயிருடன் இருக்கிறது அப்படின்னா அதை பராமரிக்கும் சக்தி இருக்கணும் அந்த சட்டம் ஃபெயிலியர் ஆகாம பார்த்துக்கிறதுக்கும் அந்த சக்திக்கு இருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கு அப்பதான் சட்டம் இருக்க முடியும் பராமரிக்க முடியும் சட்டம் வந்து தொடர்ந்து இருக்க முடியும் அப்போ உலகத்தில் நியத்திகள் இருக்குன்னா அந்த நியத்திகள் வருவதற்கு முன்னால் நியத்திகளை ஆளும் சக்தி இருக்க வேண்டும் அதுதான் இந்த நியத்திகளை ஏற்படுத்தியது இந்த நியத்திகளை மெயின்டைன் செய்கிறது அந்த சக்தி எது அதுதான் உயிர் சக்தி இது உயிர் சக்திங்கிறது ஏதோ ஒரு உலகம் வந்த பிறகு வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதிலிருந்து தான் இந்த உயிரற்றவைகள் காட்சிகளாக ஆகின்றன எப்படின்னா சுப்பிரமணி தூங்கும்பொழுது அவருடைய கனவு உலகில் காட்சிகள் வருகின்றன அதனுடைய அதனுடைய சப்ஸ்டன்ஸ் அதனுடைய கண்ட் அதனுடைய பருப்பொருள் அந்த கனவு உலகத்தினுடைய பருப்பொருள் என்ன எது கனவு உலகமா காட்சி தருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது இந்த உயிர் சக்தியாக இருக்கிறது அதே போல இன்னொரு ஆராய்ச்சி பண்ணினா எது இந்த நனவு உலகமாக இருக்கிறது அப்படின்னு அதே போல ஆராய்ச்சியை செய்தால் இந்த நனவு நனவு உலகத்தினுடைய சப்ஸ்டன்ஸ் எது கண்டென்ட் எது பொருள் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோம்னா அதுவும் அதே உயிர் சக்தியாக இருக்கிறது இது ரெண்டு கிடையில வித்தியாசமே இல்லை அப்போ உயிர் சக்தின்னு ஒண்ணு இருக்கிறது அதை வந்து நம்மால் மறுக்க முடிவதில்லை ஆனால் இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையாக இருப்பதை சாஸ்திரம் அல்லது வேதாந்தம் பார்க்க வைக்கிறது பார்க்க வைக்க தயாராக இருக்கிறது பல பேரை பார்க்க வைத்துள்ளது உன்னையும் பார்க்க வைக்க தயாராக இருக்கிறது அதனால இந்த பேச்செல்லாம் மறுத்து பேசுறது ஒண்ணுமே கிடையாது நம்மளை பொறுத்தளவில் அப்போ உயிர் சக்தி என்று ஒன்று இருக்கிறது அது எங்க சார் இருக்குன்னா ஏ எங்க சார் இருக்குன்னு நீ கேள்வி கேட்கிறியே அந்த கேள்வியை கேட்க வைக்கும் உயிர் சக்தி அதுதான் அதனை அந்த கேள்வியின் வழியாக அந்த கேள்வி எப்படி உழைக்கிறதுன்னு அந்த கேள்வியின் வழியாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போய் அங்கதான் ரீச் ஆகுது ஆனால் உன்னால் முடியாது தான முடியாது அதெல்லாம் முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆக அந்த கேள்வியினுடைய முளை ஆதி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சாஸ்திரம் சாதனங்களை வைத்துள்ளது அந்த சாதனங்களை நீ பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த சாதனங்கள் உன்னை மெல்ல மெல்ல அந்த இடத்துக்கு அடைச்சிட்டு போய் அந்த உயிர் சக்தியை ரெக்கக்னைஸ் செய்ய வைக்கிறது அப்படி பார்க்குற அந்த உயிர் சக்தி தான் இங்கு எல்லாமாக இருக்கிறது உயிர் சக்தி தான் உயிர் சக்தியாகவும் இருக்கிறது அதே உயிர் சக்தி தான் இந்த உயிரற்ற காட்சிகள் என்ற ரூபத்திலும் இருக்கிறது என்பதை பார்க்க வைக்கிறது அப்புறம் என்ன அப்புறம் வேற பேச்சுக்கே வேலை இல்லை இந்த உயிர் சக்தியை தவிர இங்கு வேறு எதுவும் கிடையாதுங்கிறது ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் ஆனாலும் கூட உயிர் சக்தியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஆனாலும் கூட பார்ப்பதற்கு ரெண்டு இருக்கிறதா தெரியுது என்ன உயிரற்ற கட்டமைப்பு உயிர் சக்தி என்று ரெண்டு இருக்கிறதா தெரியுது இந்த உயிரற்ற கட்டமைப்புக்கு தான் பேரு அபரா பிரகிருதி உயிர் சக்திக்கு தான் பேரு பரா பிரகிருதி ஆச்சுங்களா அப்படி இரண்டு இருக்கிறது இரண்டு இருக்கிறதுங்கிறத ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எது அந்த உயிர் சக்தி என்பதை ஸோ கிடைச்ச டேட்டாவை வச்சுக்கிட்டு கல்வி மூலமாக கல்வின்னா இந்த கல்வி இந்த வேத கல்வி நமக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம மெடிடேட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ண முயற்சி பண்ண முடியும் இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற கல்வி மூலமாக நம்மளால் முயற்சி பண்ண முடியும் எதுவாக இருக்கும் அந்த உயிர் சக்தி எதுவாக இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மேலே மனம் ஏன்னா இதெல்லாம் போதிக்கப்பட்டு விட்டது இனிமே கையில் இருக்கிற சாதனங்களை வைத்துக்கொண்டு நாம வந்து ஆராய்ச்சி பண்ணுனா நம்மளால கிட்ட வர முடியும் புதிய உபதேசம் இருக்கிறது அப்படி வந்தால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படி யயா இதம் ஜெகத்து தாரியத்தே எந்த சக்தியால் இந்த உலகமானது தாங்கப்படுகிறதோ அதுதான் உயிர் சக்தி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிச்சிருக்கிறார் ஏத்தத் யோனீனி योनिनि பூதானி भूतानि சர்வாணி सर्वाणि இதி इति உபதாரய उपधारय புசத்தில் இருக்கிறதுக்கும் நான் படிக்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் தான் நான் சொல்ற மாதிரி சொல்லிக்க வேண்டியது அப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சர்வாணி அப்புறம் இத்தி இ இத்து இ அதுதான் அங்க இப்படி மாறி போயிருக்கு அப்புறம் யூலிருந்து ஊவை பிரிச்சு உபதாரய அப்படி பிரிச்சுக்கணும் சர்வாணி सर्वाणि இதி உபதாரய उपधारय அகம் अहं கிருத்ஸ்னஸ்ய कृष्णस्य जगतः जगतः प्रभवः प्रभवः प्रलयस प्रलयस्य प्रलयस्त तथा ஏத்தத் யோனினி திருமணம் ஏத்தத் யோனினி பூதானி பூதானி சர்வாணி சர்வாணி இதி இதி உபதாரய உபதாரய அகம் அகம் கிருத்ஸ்னஸ்ய கிருத்ஸ்னஸ்ய ஜகதः ஜகதः பிரபவः பிரபவः பிரளயः பிரளயः ததா ததா एतद्यो भूतानि भूतानि सर्वाणीति सर्वाणीति उपधारय उपधारय एतद्योनीति एतद्योनि भूतानि भूतानि सर्वाणीति सर्वाणीति उपधारय उपधारय अहं कृत्स्नस्य अहं कृष्णस्य जगतः जगतः பிரபவः प्रभवः प्रलयस्तथा प्रलयस्तथा अहं कृत्स्नस्य अहं कृष्णस्य जगतः जगतः प्रभवः प्रभवः प्रलयस्तथा प्रलयस्तथा இந்த கதை கொஞ்சம் திறக்கணும்னு நினைக்கிறேன் கதை சாத்திருந்தா இல்லை அது இருக்கட்டும் அது. இதை மட்டும் தான் அது டயர்ட் ஆகிடும் இல்லை அது கதை சாத்திருந்தா டல் ஆகிடும்